இனி யாத்திரை பத்து என்று சொல்றார் அது இந்த பாடலுடைய கருத்துக்கள் யாத்திரை எல்லாம் புறப்படுங்க போவோம் என்றெல்லாம் அழைக்கிறது அதனால யாத்திரை பத்து என்று சொன்னதுல அருமையான தலைப்பில் ஒன்றும் தவறில்லை அருமையா இருக்கு அந்த யாத்திரை பத்து பாடியதன் வாயிலாக என்ன அந்த நம்முடைய மணிவாகனுடைய திருவுள்ளத்தில் அமைந்திருக்குன்னா அனுபவாவீது முறைத்தல் அனுபவ அதீதம் என்ன அனுபவம் பெருமானையே உள்ளத்தில் தேக்கி தேக்கி தேக்கி நின்று தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை அங்கரா அருகுலோ சோதர் அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பா என்றெல்லாம் இருக்காரு அப்படி பெருமானி தன்னுடைய உள்ளத்தில் பெற்றதுனால தனக்கு எத்தனையோ அனுபவங்கள் அதான் அந்த அனுபவ அதீதம் உரைத்தல் தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விளைவுகள் இருக்கே அந்த விளைவுகளையும் உரை சொல்லுகிறார் என்று சொல்றார் அதெல்லாம் சரி இப்ப நம்ம போவோம் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவா என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடி நின் போவோம் காலம் வந்தது என்ன என்று வந்ததுதான் பொய்விட்டு உடையான் கடல் ரொம்ப அருமை முன்னிரண்டடியிலே தனக்கு செய்த கருணையில் கூறுகிறார் பின்னிரண்டடியில் நம்ம எல்லாம் அழைக்கிறார் வாங்க போலாம் முன்னிரண்டடியில பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் அவனுடைய சென்னியில எப்பவும் மலர்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன் அடிவர்கள் வந்து எப்பொழுதுமே அடிவர்கள் அந்த மலர் அடிச்சுட்டு இருப்பாங்க அதனால தலையில எப்பவுமே ரெண்டு ஒரு மலர்கள் அப்படி இருக்குதான் சொல்லணும் பெருமாள் பூவார் சென்னி ஆனா அந்த பூ இருப்பது எப்படின்னு ஆறுனா ரொம்ப அழகான அமைதியா இருக்கும் இந்த திருச்சடையில அப்படி ஒரு நாலு பூ இருக்கிறது தனியா தனியா ஒரு கவர்ச்சியா இருக்கலாம் அதனால அப்ப சொல்றோம்ல இந்த சடைக்கு இந்த பூதுனா சரியான படுத்தும் சொல்றோம்ல அது மாதிரி பூவா சென்னி அது நல்ல அன்பருடைய நல்ல அன்பின் மேலிட்டால இட்ட மலர் அதோடு நறுமலர் எனவே இட்டதும் நல்ல அன்பர்கள் அது மலரும் மிக நல்லது பெருமானுடைய சென்னியும் மிக அருமையான சென்னி அப்புறம் கேட்கணுமா அதனால பூவா சென்னி அந்த திருச்சடையில் அந்த பூக்கள் இருப்பது அப்படி அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போட்டுக்கலாம் பூவா சென்னி மன்னன் என்ன மன்னன் எதுல மன்னன் மாயப்பிறப்பருக்கும் மண் வந்தன் இந்த வரி இங்க அப்பதான் நல்லது எதுல மண்ணுன்னா இப்ப இருக்கிற இந்த மண்ணெல்லாம் இல்ல என்னங்கிறது அழைப்படுவான் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அது நமக்கு எல்லா உள்ளத்திலயும் வந்துடும் அல்லவா அந்த பிறப்பறுப்பதுல மன்னன் இப்ப கூட சொல்றாங்கல்ல நீங்க இந்த நோய்க்கு போறதுன்னா அந்த டாக்டரை பாருங்க மன்னன் ஆமா அப்படின்னு சொல்ற என்னன்னா அந்த நோய் நீக்கத்துல அவ்வளவு நல்ல பயிற்சி உடையவரான் அப்படி சொல்லுது உண்டு அது போல இந்த பிறப்பறுக்கணும்னு சொன்னா மன்னன் நம்ம ஐயா தான் வேற யாரும் ஏன் மற்றவர்கள் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்கள் ஆமா சம்பந்தி எல்லாம் பத்து பிறப்பு எடுத்தது பாவம் இருந்தது அப்படியே இன்னும் பிறப்பிட்டு இருக்குது ஆனா இவர் தான் அந்த பிறப்பு என்பதே எல்லாரும் இருக்கிற பெருமான முடியும் அதுதான் நம்முடைய பிறவாயாக்கை பெரியோன் பிறவாயாக்கை பெரியோன் என்றெல்லாம் ரொம்ப அருமையெல்லாம் சொல்லு அதுவே அப்படி பூவா சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் என்னுடைய இருதயத்திலேயே நிறைவேற என இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் அல்லவா புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் நீங்கள் பெருமான் என் மனதிலேயே இருக்கிறான் இருந்து என்ன செய்யறானா ஓவாது உள்ளம் கலந்து இந்த உள்ளத்தை விட்டு நீங்காத அப்படியே உள்ளத்திலேயே கலந்திருக்கணும் உணர்வாய் உருக்கும் என்ன உணர்வு அந்த சிவபோகமே உணர்வு பெருமானை கண்டு கொண்டிருக்கிற சிவபோகம் இருக்கிறதே அதுவே உணர்வாக இருக்கலாம் உணர்வாய் உருக்கும் இப்படி எல்லாம் ஏன் செய்யறாரு கருணை வெள்ள கருணையினால் அந்த அடிவர்கள் மேல வைத்திருக்கிற கருணை இருக்குது ஆன்மாக்கள் மீது வைத்த கருணை அது வெள்ளமா இருக்கும் ஏன் எல்லாருக்கும் எப்பொழுதும் கருணையாவே செஞ்சுட்டு இருக்கும் அதனால பின்னால வந்த வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இதெல்லாம் சொன்னாலே அந்த தனிக்கருணை பெருங்கருணை தனின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் ஒப்பற்ற கருணை மிகப்பெரிய கருணை கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் பரங்கருணை இவர் இவர் சொல்லால் சொன்னா கேடில் பரங்கருணை கேடுனா ஒப்பு ஒப்பு இல்லாத பரங்கருணை கேடி விழுப்பர்கள் பாடினவும் கேட்டிலையோ பாடி என்ன உறக்கமோ என்னடியம்மா அண்ணன் தூக்கம்னு சொல்றாரு அதனால உருக்கும் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் கருணை வெள்ளத்தினால் என்னுடைய என்னுடைய அப்படியே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானாக இருக்கின்ற அந்த கருணை வெள்ளத்தினாலே என்ன செய்யணும் ஆவாய் என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டி ஆ என்ன ஆ வா என்னப்பட்டவங்க சொல்லலாம் அல்லவா எல்லாம் வாருங்கள் என்று பெருமான் நம்ம இவர் கருணையினால அழைக்கிறார் என்ன அப்படி வர முடியுமா வர முடியாது இன்னைக்கு நாம இவருக்கு அண்ணாமலையார் வணங்குறோம்னா இன்னைக்கு அண்ணாமலையார் வணங்குது அவனருளாலே அவன் தாள் நீங்க ஐயா தம்பி வந்ததுனால மிக விரைவும் சரி அதோட அருமையா பார்க்கவும் முடியுது விரைவுக்கு விரைவு ஏன்னா நேரம் உள்ள போயிடுது அருமையா வழிபாடு செய்வது சாமியும் அம்மாவும் பார்த்துட்டு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியம் அது இன்னைக்கு இருக்கிற அந்த கருணை வெள்ளத்தினால நமக்கு நடக்கிறது அதனால் ஆவா என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் நீங்க எல்லாம் எல்லோருமே பெருமானுடைய கருணையினால் தான் வந்திருக்கிறீர்கள் வா என்று அழைக்க வந்திருக்கிறீர்கள் எனவே ஆட்பட்டீர் என்ன எதற்கு ஆட்பட்டீர் அடிமையாக இருக்க ஒருப்பட்டீர் இல்லைங்களா அடிமையாக இருக்க ஒருப்பட்ட நீங்கள் வந்து ஒரு படிமின் எல்லாம் சேர்ந்து வாங்க எல்லாம் சேர்ந்தே போடுவோம் என்று சொல்லி வந்து ஒரு படிமின் எங்க சுவாமி போவோம் எங்க சிவபுரத்துக்கு தான் போவோம் எங்கே போவோம் சிவபுரத்துக்கு போவோம் இல்லையா சரி அது சரியான காலம் தானே காலம் வந்தது சரியான நேரம் இப்பிறவி தப்பினால் எப்பிரி வாய்க்குமோ எது வருமோ அது ஆமா வாய்ப்பது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி இதனை ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சினாங்க பெரியவங்க அருளாளர்கள் அதாவது என்னன்னா தான் பெற்ற இன்பத்தை எல்லா ஆன்மாவும் பெறணும்னு ஏன்னா எதுக்காக அப்படி அழைக்கிறாங்க யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்றதுனால தான் பெற்ற இன்பத்தை நாம் எல்லாம் வாங்கையா என்றெல்லாம் அழைக்கிறார் அதே போல் நம்முடைய மணிவாச பெருமானும் போவோம் எங்கே சிவபுரத்துக்கு போவோம் சுவாமி அது சரியான காலம் தானா காலம் வந்தது சரியான நேரம் பொறுத்த நேரம் அல்ல வந்தது கான் விட்டு உடையான் கடல் புகவே காலம் வந்தது கான் இந்த பொய்ப்பொருள் ஆகிய எது இந்த உலகியல் இந்த பிறப்பு என்பது போன்ற இந்த நிலையாத இருக்கு பாருங்க இந்த நிலையாத வாழ்க்கையெல்லாம் ஆகிய பொய்யை விட்டுவிட்டு நாம் எங்கே சொல்கிறோம் பெருமானுடைய திருவடிக்கே போகும் உடையான் கடல் புகவே போவோம் காலம் வந்ததுகான் சரியான நேரம்ப்பா இந்த நேரத்தை விட்டக்கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாம் அடைக்கிறார் அதுதான் போவோம் வந்ததுகான் என்று சொல்வதனாலதான் யாத்திரை பற்றி பெருமான் நம்முடைய மணிவாக பெருமான் யாத்திரைன்னு எங்க சிவலோகத்துக்கு யாத்திரை வேற இங்கெல்லாம் யாத்திரை சிவ இப்படி பணமே இல்லாம போலாம் ஐயாவுடவே பின்னால நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பார் அவரு அப்ப சுவாமிகள் நும்பின் எம்மை நுழையப்பணியே என்பார் அன்பன்னாரோர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நேற்று ஒரு நிகழ்ச்சி திருவாரூர்ல என்ன செய்யுது நம்முடைய சன்னிதானம் அங்கதான் அந்த கமலை கமலைன்னா திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசர் தான் திருவாரூரில் தோன்றியவர் தான் அவர் தான் நம்முடைய தருமையாஜலத்தினுடைய மூல மூர்த்தி முதல் மூர்த்தி எப்படி திருப்பனந்தாளுக்கு குமரவர் சுவாமி அப்படி அது போல தர்மியாஜனத்துக்கு மூலமூர்த்தி யாரு கமலை ஞானப்பிரகா ஞானப்பிரகா கடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் நடந்தாலும் அந்த ஞானப்பிரகாசன் என்பேன் அந்த அந்தகன் வந்து தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன் இதை சொல்லில்லையே இதுக்கு வேறு என்ன சொல் தெரியும் இதெல்லாம் பண்ண ரொம்ப அருமை என்ன பண்ற எல்லாம் என்னமோன்னு நினைக்கணும் <laughs> திருப்பந்தாசாமியோட சொல்லிச்சு தர்மியாதீன குருமூர்த்தியினுடைய குருமூர்த்தி தான் நிறைய நூல்கள் பாடியிருக்காங்க அது போல திருப்பனந்தாளில் குரல் சால் நிறைய நல்ல நல்லவேளை நாங்கள் ரெண்டு மடத்துலயுமே இருக்க முடியாத புண்ணியம் ஒரு பீடத்திலும் நல்ல அந்த கவலை ஞான பிரகாசம் நிறைய நூல் அதான் குடியான சம்பந்தம் சொல்றேன் உரியான சம்பந்தம் தான் உரியான ஞான பிரகாசர் அவங்க அவங்களுக்கு குரு குரு கர்த்தன் கர்த்தன் என்போல் வந்திலையானால் வந்திலையே நமக்கு என்ன என்ன தெரியும் ஆகமங்கள் எங்கே அருமறைகள் தானெங்கே யோகங்கள் எங்கே உணர்வங்கே எல்லாம் நம்முடைய கர்த்தன் குருநாதன் இப்படி வந்ததுனால நமக்கு இதெல்லாம் தெரியுது இல்லைன்னா எங்கப்பா நமக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்றோம் நேற்று அது என்ன பண்ணிருக்கு இந்த நம்ம சன்னிதானம் அந்த கமலை ஞான பிரகாசனுடைய உருவத்தை பஞ்சலோகத்துல செய்து ரொம்ப அருமையா செய்து தர்மியாதனத்துல முந்தா நாள் கொண்டு வந்து மாலையில எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி நேற்று எல்லாம் அபிஷேகம் எல்லாம் ஆகுது இது அந்த அபிஷேகம் ஆகி கொஞ்சம் நீ இடையில இருக்கும்போது என்ன பேர் சொல்லுது <laughs> எல்லாம் கேட்கட்டும் ஒரு முக்கால் மணி நேரம் நேற்று எங்கே அந்த கம ஞான பிரகாசனுடைய முன்னிலையில என்னமோ அதெல்லாம் நாங்க அதனாலதான்